ஏன்னா பிரம்மசூத்திரம் என்பது ஒரு இரும்பு கடல் கூறத்தாழ்வான் இரும்பு இரும்பு கடல் பிரம்மசூத்திரத்துக்கு மேல கடல் மிக கடினமான விஷயம் இது ரெண்டையும் ஒப்பிடுவது என்பது ஒரு மணி நேரத்திலெல்லாம் ஒண்ணுமே முடியாது இன்னும் அரை மணின்னா உட்கார்ந்து சுவாமி சொன்னாரு ஸ்வஸ்தி வாஜனம் சுவாமி ஸ்வஸ்தி வாஜனம் பண்ணா எழுந்திருந்து போயிடலாம் உபன்யாசம் பண்ண வேண்டாம் அரை மணியில தான் நடக்கும் இருந்தாலும் இவ்வளவு பகவதோத்தமர்களுடைய முன்னால அடியேன் உபன்யாசத்திற்காக மேடை மேல் ஏறிவிட்டேன் ஆகையாலே ஏதேனும் ஓரிரண்டாவது பாயிண்டாவது முதல்ல புரிய வைக்கணும் அது முதல் விஷயம் எவ்வளவு பெரிய வித்வான்களாயிருந்தாலும் அவர்கள் வித்வான்கள் என்று எப்பொழுது ஒப்புக்கொள்ளப்படுகிறார்கள் என்றால் அவர் பிறருக்கு புரிகின்ற மாதிரி சொல்றாரா அவருடைய சப்ஜெக்ட் யாருக்காவது மனசுல படிஞ்சுதான் ஓரொருவர் உண்டாயில் அத்தனை தான் உள்ள கச்சன் எததி சித்தை மணவாள மாமனிகள் ஓரொருவர் உண்டாகினார் கண்ணன் ஓ எது கச்சிட் எததி கச்சிட் எததி சித்தை கச்சிட்டுன்னா அப்படி ஓரிரண்டு பேராவது புரிந்து கொள்ளக்கூடுமானால் அது நாம நான் தர்க்கம் வாசிச்சிருக்கேன் நான் வியாகரண வாசிச்சிருக்கேன் நான் மீமாம்ச வாசிச்சிருக்கேன் நாம் பார்க்காத சாஸ்திரமே கிடையாது என்று சொல்லுவதில் யாதொரு பயனும் இல்லை நூற்றி சொச்சம் சூத்திரம் சொல்லணும்னு ஆசைப்படலை நாலு சூத்திரம் சொல்ற கூட டயம் பத்தாது அதில் முதல்ல ஒன்றும் ஒரு சூத்திரம் எடுக்கிறேன் பூம வித்யா இது அடியேன் உடையவர் வருஷங்கள் நிச்சயப்படி காலையில் வேதாந்த தீபம் நடக்கிறது அந்த காலட்சேப கோஷ்டியார் அருமையாக புரிந்து கொள்ளுகிறார்கள் அந்த மாதிரி என்னால் என்னால் இல்லை கூறத்தாழ்வான் அதை நிறைவேற்றி கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறேன் பூம வித்யா என்று வேதாந்தத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்திலே சொல்லப்பட்ட ஒரு வித்யை வித்யை வித்யைனா என்ன என்றால் பரமாத்மாவை தியானம் பண்ணுதல் எப்படி தியானம் பண்ணணும் ஹிருதய வைத்து மனோவாக்காயங்களை எல்லாம் இந்திரியங்களை எல்லாம் அடக்கி பரமாத்மாவை பிரத்யட்ச சமானாகார மானச என்கிறார் பாஷ்யக்காரர் அவிச்சின்ன சன்ஸ்மிருதி சந்தான ரூபம் இடைவிடாது சிந்திக்கணும் மனசுல சிந்திக்கணும் அப்படி பண்றதுதான் வித்யின்னு பேர் அதுல இப்போ நான் எடுக்க முதலாக எடுத்தது பூம வித்யா பூமா வித்யை என்பது பரமாத்மாவை தியானம் பண்ணுவது இங்கே பூம வித்யை என்பது பூமா என்பது பரமாத்மாவை சொல்லுகிறது அதை நிச்சயம் பண்றதுதான் தான் பாஷ்யகாரருடைய வேலை அந்த பாஷ்யகாரருடைய சிஷ்யர் இல்லை ஏற்றகரங்கள் எதிர்பொங்கி மீதளிக்கிற சிஷ்யன் இவர் எம்பருமானார் சொன்னா அதை வாங்கி எதிர்பொங்கி அவருக்கும் உபதேசம் சொல்லக்கூடியவரான ஆற்றல் படைத்தவர் நான் என்னுடைய காலட்சேபங்களிலெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த எம்பருமானார்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த தரிசனத்துக்கு தான் பிரவர்த்தகராக இருந்திருப்பான் ஏன் அப்படி நேரவில்லை என்றால் இந்த ஆள வந்தார் ஒருத்தர் குறுக்க வந்து ஆமுதல்வன் ஒரு கடாட்சத்தை பண்ணி இந்த எம்பெருமானார் மேல பண்ணிட்டார் நான் சொன்னேன் ஒரு உதாரணம் நெருப்புக்கு எரிக்கிற சக்தி இருக்கு அக்னேர் பாகத்வ சக்தி நெருப்புக்கு எரிக்கிற சக்தி இருக்கு ஆனா அதுக்கு ஒரு பச்சலை இருக்கு அதை வாங்கி தடவிண்டுட்டா நெருப்பு சுடாது அப்ப நெருப்புக்கு சுடக்கூடிய சக்தியை அந்த மூலிகை கட்டுப்படுத்தி விட்டது அதுபோல தரிசன பிரவர்த்தகராம் சக்தி தூரத்தாழ்வானிடத்திலே இருந்தது அதை ஆள வந்தாருடைய கடாட்சமாகிற மூலிகை எரியாது பண்ணிவிடும் இல்லையானால் இது எம்பருமானார் தரிசனமாக இருக்காது ஆழ்வான் தரிசனம் என்னேன் அம்பருமாள் பேருக்கு நாட்டி வைத்தார் என்று மணவாள மாமல்கள் பாடும்படியாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட மேன் மேலான வேதாந்த ஞானமுடையவர் எம்பெருமானாருக்கும் மேலவிந்த ஞானமுடையவர் அப்படிப்பட்ட கூறத்தாழ்வான் இந்த பூம வித்தியை ஒரு ஸ்லோகம் அந்த ஒரு ஸ்லோகத்தில் எப்படி நிர்வாகம் பண்றார்னு முதல் பாம் இப்போ பூம வித்தியன்னா என்ன கதை சொல்ற மாதிரி சொல்ற புரிஞ்சுக்கணும் நாரதர் உங்களுக்கு தெரியும் நமக்கு நாரதர்னா கலகப்பிரியான்னு தான் தெரியும் அதை தான் கேட்டிருக்கோம் நாரதர் என்று ஒரு பெரிய ஞானி மகர்ஷி என்பது நமக்கு தெரியாது அவர் சனத்குமாரது என்ற இந்த ஒரு பாயிண்டோட முடியினால முடிச்சுவிடும் அதை பற்றி ஆட்சேபனை இல்லை எனக்கு என்ன ஒன்று சொன்னாலும் நல்லா புரியும்படியா மனசில் படியணும் சுவாமி தயமாச்சி ஸ்டாப் எஸ் ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அது ஒன்றும் ஆட்சேபனை அதில் இந்த சனத்குமாரரிடத்தில் சனத்குமாரர் என்பவரும் பிரம்மகுமாரர் தான் நாரதரும் பிரம்மகுமாரர் தான் இந்த நாரதர் சனத்குமாரர்கிட்ட போனார் போய் தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லின்றார் எனக்கு அது வரும் இது வரும் தர்க்கம் தரும் வாக்கவாகோ வாக்கியம் வரும் மீமாம்சை வரும் அது வரும் இது வரும் சகல சாஸ்திரங்களும் பாரங்கதன் ஆயிற்று ஆனால் ஆத்ம ஜானந்தான் உண்டாகல அந்த ஆத்ம ஜானத்தை உபதேசிக்க போனோம்னு நாரதர் சனத்குமாரத்தை கேட்டார் சனத்குமாரர் ரொம்ப அழகா பதில் சொன்னார் ஏண்டா அவருக்கு த சகோதரர் தானே ஏண்டா கஷ்டப்படுற நீ சொன்னையே ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் எல்லாம் எனக்கு தெரியும் சொன்னியே அந்த சப்தங்களையே பிரம்மமாக உபாசனம் பண்ணேன் சப்தத்தையே பிரம்மமாக உபாசனம் பண்ணேன் உடனே நாரதர் சும்மா இல்லாமல் இதுக்கு மேல ஏதாவது இருக்கா சப்தத்துக்கு மேல ஏதாவது உண்டா உண்டப்பா வா மனஹா நாமம் சொல்லணும்னா முதல்ல வாக்கு சப்தத்தை வாயால சொல்லணும்னா வாக்கு வேணும் அதனால் நாமத்தை விட வாக்கு பெருசு அதை விட பெருசு இருக்கான்னார் மனசு மனசு இல்லைன்னா வாக்கு பேசாது மனசு உதவணும் வாக்கு பேசணும் நான் உபாசனம் பண்ணணும் இப்படி அவர் மேல மேல இதை விட பெருசு இதை விட பெருசு இதை விட பெருசுன்னு கேட்டுட்டே வந்தார் அவர் எங்க வந்து நிறுத்தினார் பிராணன் அந்த இடத்துல நிறுத்தினார் பிராணன்னா யாரு இங்கே சுவாமி எழுதிருக்கார் இந்த சகஜரிதமான ரெண்டு வஸ்துக்களுக்குள்ளே ரெண்டு வஸ்துக்கள் எப்பொழுதுமே சேர்ந்திருந்தால் அதிலே ஒன்றை சொன்னால் மற்றொன்று கொள்ள வேண்டும் என்பது வியாக்கரண சாஸ்திரம் பிராணனும் ஜீவனும் எப்பொழுதும் ஒன்றாகவே சஞ்சரிக்கும் ஆகையினாலே பிராணன் என்பதற்கு ஜீவாத்மா என்று அர்த்தம் அந்த ஜீவாத்மா தான் கடைசியில பெரியவன் அவனை உபாசனம் பண்ணு அப்படின்னு சரத்குமார் சொல்வார் நாரதர் கேட்டார் இங்க என்ன வந்துடுச்சோ இங்க ஜீவாத்மாவை போய் யாராவது உபாசனம் பண்ணுவானா காரணம் சொத்தேயா திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிரவியா என்று வேதாந்தங்களிலே பிரம்மம் உபாசனம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது பிராணனை உபாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு அவர் என்ன வாக்கியம் சொன்னார் ஒரு அழகான வாக்கியம் அந்த வாக்கியத்தை பாருங்க எத்த நான்யத் பசதி நான்யத் ஸ்ருணோதி நானியத் விஜானாதி சஹா பூமா எத்திர அத எத்திர அந்நத் பச்சதி அந்நத் சுணோதி அந்நத் விஜானாதி சது அல்பம் எது ஒன்றை கேட்டால் சாட்சா்காரம் பண்ணால் எதை மனநம் பண்ணால் வேற ஒன்றை கேட்க வேண்டாமோ வேற ஒன்றை பார்க்க மாட்டானோ வேறொன்றை அறிய மாட்டானோ அதுதான் பூமா எதை கேட்ட பிறகு வேறொன்றை கேட்கிறானோ வேறொன்றை நினைக்கிறானோ வேறொன்றை பார்க்கிறானோ அது ஆல்பாம் இது பூமா எதை பார்த்தால் வேறொன்று நினைவுக்கு வராது அது பூமா இப்ப நாம ஒன்ன சாப்பிட்றோம் இப்போ சாம்பார் பருப்பு சாம்பார் சாப்பிட்டோம் கதியாராதனையில் இப்போ குழம்புன்னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது அடியன் சம்பிரதாயமாக மாற்றி பேசலை இப்போ குழம்புன்னா என்ன what is that nonsense குழம்பு ஏன்னா இப்போ சம்பிரதாயமே ரொம்ப வாழ்க்கை விட்டு நகர்ந்து போட்டு அதை விட எளிய கருவி இதுன்னா ஒரு மைல் தூரம் ஓடுவான் அதனால இப்ப எல்லாருக்கும் பன்னெண்டு திருமணிட்டு இருக்கிறவாழ் கூட சாம்பார்னு சொன்னாதான் புரியுது அதனால நான் சம்பிரதாயமாகிற தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கிட்டேன் மன்னிச்சுக்கணும் அந்த சாம்பாரை சாப்பிட்டா வேறொரு சாம்பார் நினைவுக்கு வராம இருக்குமா வராம இருந்தா அது பூமா வந்துடுத்துனா அது வாழ்த்தும் இது லௌகிகமான திருஷ்டாந்தம் இதை விட உயர்ந்தது பிரம்மம் ஆனந்தமயமான பிரம்மம் ஞானானந்தமயமான பிரம்மம் அந்த பிரம்மத்தை ஒருவன் பார்த்து விட்டால் அவன் வேறொன்றை பார்ப்பானா வேறொன்றை அறிவானா வேறொன்றை கேட்பானா அவன் தான் பூமன் அதுதான் பூமன் அதுக்கு அது பிராணனோட முடிச்சுட்டார் இந்த சரத்குமார் அது பிராணந்தான் ஜீவாத்மாவை தான் உபாசனம் பண்றது அதுக்கப்புறம் இருக்கு சத்தியம் சத்தியம் விஜிஜா சிதவியம் எஸ் சத்தியனாதி வததி சஹா அதி சத்தியம்னு ஒரு சப்தத்தை சொல்றார் அந்த சத்தியம்ன்றது வேதத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று பிரம்மத்துக்குத்தான் சத்தியம்னு பேர் நாம் சொல்ற உண்மைன்ற சத்தியம் இருக்கே அதுவும் பிரம்ம அந்த வாக்கள் இருக்கிறதுனால நான் சத்தியம்னு சொல்றோம் அந்த சத்தியம் என்ற சப்தத்தை பின்னால சொல்றான் இப்ப இங்க தகராறு என்ன தகராறு ஜீவாத்மாவை உபாசனம் பண்ணணுமா பரமாத்மாவை உபாசனம் பண்ணணுமா என்று சந்தேகம்